ரசம் വിധം ரூபம் ரசம் அந்த ஐந்து குணங்கள் அப்ப கண்டதன் நிலம் ஒரு கண்டதன் மாதிரிக்கு ஐந்து குணங்கள் இப்ப கண்டத்திலிருந்து தோன்ற நிலத்துக்கும் ஐந்து குணங்கள் இல்லையா ரசதன் மாதிரிக்கு நான்கு குணங்கள் ரசத்திலிருந்து தோன்றும் நீருக்கும் நான்கு குணங்கள் ரூபதன் மாதிரிக்கு மூன்று குணங்கள் ரூபத்திலிருந்து தோன்றும் நெருப்புக்கும் மூன்று குணங்கள் இல்லையா பரிசதன் மாதிரிக்கு ரெண்டு குணங்கள் பரிசத்திலிருந்து வாழ்க்கை ரெண்டு குணம் சட்டத்தை மாதிரிக்கு ஒரு குணம் அதில் இருந்துக்கணும் நாலாயிரத்துக்கும் ஒரு குணம் கண்டதன் மாதிரிக்கு ஐந்து குணம் அதுல இருந்து தோன்றது நிலத்துக்கும் ஐந்து குணம் அதான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போட்டி பார் என்பது நிலம் தானே பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போட்டி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போட்டி தீயிடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போட்டி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் பற்றி வழி என்பது என்ன காற்று காற்று காற்றுக்கு ரெண்டு குணம் ஏன்னா அது பரிசுத்தமாத்திலிருந்து தோன்றியது காற்று பரிசத்துக்கு ரெண்டு குணம் அப்போ அதுலேருந்து தோன்றிய காற்றுக்கும் ரெண்டு குணம் வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விழுந்தாய் போற்றி வெளி என்பது என்ன ஆகாயம் அது சத்தத்திலிருந்து தோன்றியது அது சத்தங்கிற ஒரு குணம் தான் இருக்கு இப்போ ஆகாயத்துக்கும் ஒரு குணம் இதுபோல இதே கருத்தை இது திருவாசகம் உங்களுக்கு தெரியும் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி போட்டி திருவாசகம் திருவாசகம் தெரியும் உங்களுக்கு அப்பர் பெருமானாருடைய திருத்தாண்டகம் புள்ளிற்கு வேலூர் வெத்தீஸ்வரன் கோயில் என்று தற்போது வழங்கப்படுகின்ற புள்ளிற்கு வேலூர் திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமானும் பாடியிருக்கின்றார் இதயத்தை பாடியிருக்கின்றார் மேலும் சில பதவிகளையும் நாம் பார்க்கலாம் கச்சியப்ப முடிவர் பெருமானும் பாடியுள்ளார் விநாயகர் கோ விநாயகர் கோத்திர அற்பத்திலே பாடியுள்ளார் அதிலே தன்மாத்திரைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான செய்திகளை அடியேன்னு சொன்னேன் இப்போ உண்மை விளக்கம் பாடலின் மூலம் நம்ம தன்மாத்திரைகளை பற்றி பார்க்கலாம் பதினோராம் பத்தாவது திருப்பாடல் பத்தாவது திருப்பாடல் உள்ளபடி மாபூதம் ஓதினோ உந்தனக்கு கல்லமிகும் ஐம்புடனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாட்டம் ஆசை தரும் ஐம்புலனேயாம் உள்ளபடி மாபூதம் ஓதினோ இதற்கு முந்தைய பாடல்களிலே நாம் எதை பற்றி விளக்கினோம் என்றால் ஆகிய பஞ்சபூதங்களை பற்றி விளக்கினோம் அதான் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களே இங்கு மாபூதம்னு சொல்லப்பட்டன மாபூதங்களை பற்றி இதுவரை சொன்னோம் இனி எதை பற்றி சொல்ல போகிறோம் என்றால் கள்ளமிகும் ஐம்புலனும் தத்துரை கீழ் வேண்டும் கள்ளம் மிகுந்த ஐம்புலன்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்க பூதங்களுக்கு அப்புறம் தன்மாத்திரைகளை பற்றி ஆசிரியர் சொல்வார்னு சொன்னீங்க ஆனா இங்க ஐம்புலன்களை பற்றி சொல்ல வருகிறோம் அப்படின்னு சொல்கின்றாரே சொன்னால் தன்மாத்திரைகளுக்கும் ஐம்புலங்களுக்கும் பெயர்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இந்த பெயர்களை கேட்கும் போதே இது ஐம்புலங்களின் பெயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தன்மாத்திரைகளுக்கு நான் என்ன பெயர்கள்லாம் சொன்னேன் ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் ஐம்புலங்களுக்கு இவைதான் பெயர் ஐம்புலங்கள் என்பவை எவை ஐம்புலிகளால் நாம் எவற்றை அறிகின்றோமோ அவற்றுக்கு தான் என்ன பெயர் ஐம்புலங்கள் என்று பெயர் கண் என்பது ஒரு பொறி கண் மூலம் எதை அறிகின்றோம் உருவத்தை அறிகின்றோம் அப்போ உருவம் ஒரு புலன் அறி அறிவதற்குரிய கருவிக்கு பொறியின் பெயர் அந்த பொறியால் அறியப்படும் விஷயத்துக்கு புலன் என்று பெயர் கண்ணன் கண்ணால உருவத்தை அறிகிறோம் உருவம் ஒரு புலன் காதால ஓசை அறிகிறோம் ஓசை ஒரு புலன் மூக்கால மனத்தை அறிகின்றோம் மனம் ஒரு புலன் வாயால் சுவையை அறிகின்றோம் சுவை ஒரு புலன் மெய் என்று சொல்லக்கூடிய தோளால் ஸ்பரிசத்தை அறிகின்றோம் என்ன தோளால சூடா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு இதமா இருக்குது கடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொடு உணர்வு கிடைக்கிறது அல்லவா தொடு உணர்வு கிடைக்கிறது அல்லவா தோல் மூலமா தானே தொடு உணர்வு கிடைக்கிறது அந்த தொடு உணர்வு தான் என்ன ஸ்பரிசம் அப்ப தோலால் அறியப்படுவது ஸ்பரிசம் ஸ்பரிசம் ஒரு புலன் அப்ப உருவம் ஒரு புலன் ஓசை ஓசை ஒரு புலன் பரிசம் ஒரு புலன் உருவம் ஒரு புலன் சுவை ஒரு புலன் மனம் ஒரு புலன் ஆகவே இந்த ஐந்தும் ஐம்புலன்கள் ஐந்தும் ஐம்புலன்கள் அதே சமயம் தன்மாத்திரைகளுக்கும் இதே பேர் தான் ஓசை பரிதம் உருவம் சுவை மனம் ஆகவே தன்மாத்திரைகளைத்தான் இங்கு ஐம்புலன்கள் என்று ஆசிரியர் ஏன்னா ஐம்புலன்கள் வந்து முப்பத்தாறு தத்துவங்களில் இடம்பெறவில்லை ஆகவே ஆறாவது தத்துவம் ஏது என்று கேட்ட கேள்விக்கு வந்து ஐம்பூதங்களை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ஐம்புலன்களை சொன்னால் தத்துவங்கள் அல்லாத புலன்களை இங்கு சொன்னதாகிவிடும் மேலும் தத்துவங்களாக இருக்கப்பட்ட தன்மாத்திரைகளை விட்டதாகவும் ஆகிவிடும் ஆகவே தன்மாத்திரைன்னு சொல்வதற்கு பதிலா ஐம்புலன் என்று சொல்கின்றார் அது எப்படி தன்மாத்திரை வேறு ஐம்புலன் வேறு தானே நீங்களே சொன்னீங்கிற தன்மாத்திரைகள் தான் தத்துவ வரிசையில் இடம்பெறுகின்றன ஐம்புலன்கள் தத்துவ வரிசையில் இடம்பெறவில்லை அப்ப தன்மாதிரிகள் எப்படி ஐம்புலன் சொல்லலாம் என்றால் பெயர் ஒற்றுமை பற்றி கூறியருளினார் பெயர் ஒற்றுமை இருந்தாலே ஒரு தொடர்பு இருக்க போய் தானே பெயர் ஒற்றுமை இருக்கு இல்லையா என்ன அது என்ன தொடர்பு என்று நாம சிந்திப்பது நமக்கு ரொம்ப பயன் தரும் சத்தம் என்ற ஆற்றல் இருக்கின்றது அதான் சத்த தன்மாத்திரை அதிலிருந்து ஆகாயங்கிற பூதம் தோன்றுது சத்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாயங்கிற பூதம் தோன்றுது ஆகாயங்கிற பூதம் தோன்றியாச்சு தோன்றின உடனே அந்த சத்தம் என்பது அந்த ஆகாயத்தில் குணமாகவும் இருக்கும் அந்த ஆகாயத்தில் குணமாகவும் இருக்கும் அந்த சத்த குணத்தை தான் நாம செவி என்ற பொறி மூலமாக அறிகின்றோம் அப்போ எந்த தன்மாத்திரையிலிருந்து ஒரு பூதம் தோன்றுதோ எந்த தன்மாத்திரையிலிருந்து ஒரு பூதம் தோன்றும் அந்த பூதத்துல அந்த தன்மாத்திரையே குணமாகவும் இருக்கும் அப்படி குணமா இருக்கிற நிலையில தான் அது புலன் என்று சொல்லப்படுகின்றது அல்லது விஷயம் என்று சொல்லப்படுகின்றது இப்ப சப்தம் ஆற்றல் இருக்குது அந்த சப்த தன்மாத்திரை அதிலிருந்து எந்த எந்த பூதம் தோன்றுகிறது சப்த தன்மாத்திரிலிருந்து எந்த பூதம் தோன்றுகிறது ஆகாய பூதம் ஆகாய பூதம் தோன்றியாச்சா சரி தோன்றியாச்சு அந்த ஆகாய பூதத்துல அந்த சத்தம் எப்படி இருக்கும் குணமாகவும் இருக்கும் அந்த குணமா இருக்கும் போது அதுக்கு புலன் என்று பெயர் அது மாதிரி ஸ்பரிசதன் மாதிரி ஸ்பரிசம்ங்கிற ஆற்றல் ஸ்பெஷல் மாத்திரை அதுல இருந்து என்ன பூதம் தோன்றது காற்றுங்கிற பூதம் தோன்றுது காற்றுங்கிற பூதம் காற்றுங்கிற பூதம் தோன்றியாச்சா சரி இந்த காற்றுல அந்த ஸ்பரிசம் என்னவா இருக்கும் குணமாகவும் இருக்கும் அந்த ஸ்பரிச குணம் தான் தோல் என்ற பொறியினால் அறியப்படுகின்றது அப்படி தென்றல் காற்று வீசும் போது நல்ல ஸ்பரிசம் நல்ல இன்பமான ஸ்பரிசமா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றோம் தெரியாம ஏதாவது சூடான பொருளை தொட்டுட்டோம்னா உடனே இந்த ஸ்பரிசம் உஷ்ண உஷ்ணமான இந்த ஸ்பரிசம் தாங்க முடியாம அதை விட்டுறோம் கையை விட்டு எடுத்துடுறோம் இல்லையா அந்த உட்காந்து உணர்றோம் அப்போ அந்த காற்றுங்கிற அந்த பூதத்துல அந்த ஸ்பரிசம் குணமா இருக்கும் போது அது அந்த அது குணம்னு சொல்லப்படும் காற்று சொல்வதற்கே முதல் காம நிலையில தன்மாத்திரை அதே மாதிரி சத்த ஸ்பரிசம் அடுத்தது என்ன ரூபம் அதாவது உருவம் உருவம் ரூபங்கிற ஆற்றல்ல இருந்து நெருப்புங்கிற பூதம் தோன்றுது அந்த நெருப்புல அந்த ரூபம் எப்படி இருக்கு குணமாகவும் இருக்கு அந்த நெருப்பில் இருக்கிற குணமாகிய உருவத்தை தான் கண் என்ற ஒளியின் மூலம் நாம பார்க்கின்றோம் அப்ப பார்க்கும் பார்க்கும்போது அந்த நிலையில அதுக்கு குணம்னு பெயர் ஆகவே ஐம்புலன்கள் வேறு தன்மாத்திரைகள் வேறு தான் அதில் சந்தேகமில்லை ஐம்புலன்கள் ஐமொழிகளால் அறியப்படுவன தன்மாத்திரைகள் தத்துவங்கள் எனவே அவற்றை ஐம்பொறிகளால் எழுச்சிய முடியாது நேரத்தை பார்த்தோம் எந்த முப்பத்தாறு தத்துவங்களிலே எந்த தத்துவத்தையும் நாம ஐம்பொறிகளை கொண்டு என்ன முடியாது அறிய முடியாது சுவாமியே குருவா எழுந்தருமை வந்து அந்த தசகாரிய அனுபவத்தை நிகழ்த்துவான் தம்முடைய அருளை வழங்குவார் அவர் அருளை கண்ணாக கொண்டு பார்த்தாதான் தத்துவங்கள்லாம் தெரியும் இல்லையா ஆகவே ஐம்புலங்கள் வேறு தன்மாத்திரைகள் வேறு ஆனால் பெயர் ஒற்றுமை ஐம்புலங்களுக்கு என்ன பெயர்களோ அதே பெயர்கள் தான் தன்மாத்திரைகளுக்கும் அதனால் ஆசிரியர் தன்மாத்திரை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஐம்புடன் சொன்ன அந்த பெயர் ஒற்றுமையை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றார் கள்ளமிகும் ஐம்புடனும் கட்டுரையில் கள்ளம் மிகுந்த ஐம்புடன் ஐம்புடனை ஒத்த இந்த தன்மாத்திரைகளை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் எடுத்துச் சொல்வதாயின் கட்டுரைக்கு என்றால் எடுத்துச் சொல்வதாயின் மெல்லவே ஓசை பரிசம் படிப்படியா சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றாரு ஓசை பரிசம் பரிசத்தை தமிழில் ஊறு என்று சொல்வார்கள் ஆசிரியர் பரிசம் என்றே இங்கு சொல்லியிருக்கின்றார் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் இந்த ஐந்து ஆசை தரும் ஐம்புலனே நமக்கு ஆசையை தரக்கூடிய ஐம்புலன்கள் அதாவது தன்மாத்திரைகள் ஐம்புலன்களுக்கும் இதே பெயர்ந்ததால ஐம்புலன் என்றார் தான் அங்க பொருள் பண்ணணும் ஆசை தரும் ஐம்புலனே யாம் ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இது வேற ஒரு வரிசையை இதே ஐந்தை தான் கொஞ்சம் வரிசையை மாற்றி திருவள்ளுவர் பிறந்தவை சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தில் வகை தெய்வான் கட்டே உலகு என்று ஒரு குரல் உள்ளது நீத்தார் பெருமை என்று ஒரு அதிகாரம் உள்ளது தொடக்கத்திலே கடவுள் வாழ்த்து இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு கடவுளை வாழ்த்தி மழையை வாழ்த்தி மூன்றாவது துறவுகளை வாழ்ந்திருந்தார் நீத்தார் பெருமை நீத்தார் என்றால் பற்றுக்களை நீத்தார் துறவிகள் அதுதான் ஒரு குரல் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தையும் பகைதெய்வான் கட்டே உலகிறது இந்த ஐந்து தன்மாத்திரைகளை தான் வள்ளுவர் பேராசான் சொல்கின்றார் அதனால அந்த வரிசை தான் நமக்கு சட்டுன்னு வரும் சுவை ஒளி ஊர் ஓசை மனம் அந்த வரிசை தான் நமக்கு வரும் ஏன்னா திருக்குறள் கேட்டதுனால ஆனா அந்த தோற்றம் முறைப்படி சொல்லும் போது இல்லையா முதல்ல தோன்றும் பூதம் எது ஆதாயம் அப்ப அதை போற்றுவிக்கும் தன்மாத்திரை எது ஓசை அதனால முதல்ல ஓசையை சொன்னார் ஆதாயத்துக்கு அப்புறம் எந்த பூதம் தோன்றுது காற்று அதை தோற்றுவிக்கும் தன்மாத்திரை பரிசம் அதனால ஓசைக்கு அப்புறம் பரிசம் சொன்னார் அப்புறம் நெருப்பு நெருப்புக்கு உருவம் சுவை நிலத்துக்கு மனம் அந்த வரிசையில சொல்லியிருக்கிறார் நாற்றம் என்று சொல்லியிருப்பது மனம்தான் நாற்றம் என்பது வழக்கில் துர்நாற்றத்தை குறிப்பதாக ஆகிவிட்டது இல்லையா ஆனால் நாற்றம் என்ற சொல் பொதுவாக மனம் என்றுதான் பொருள்படும் நறுநாற்றமாக இருந்தாலும் துர்நாற்றமாக இருந்தாலும் இரண்டுக்கும் பொதுவாகத்தான் நாற்றம் என்று சொல்லப்படுகின்றது அது மனம் என்று பொருள் அவ்வளவுதான் ஆகவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் இந்த ஐந்தும் தான் இல்லையா பொன்மலர் நாற்றம் உடைத்து திருக்குறள் வருது இல்லையா நாட்டம்னா மனம்தான் ஓசை பரிசம் உருவம் சுவை மற்றும் ஆசை தரும் ஐம்புடனே ஆ இவைதான் தன்மாத்திரைகள் ஆகும் என்று சொன்னார் இதற்கு ஆசிரியர் அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கின்றாரே என்னன்னா முதலில் கள்ளமிகும் ஐம்புலன் ஐம்புலனை அதாவது தன்மாத்திரியை தான் ஐம்புலன்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா ஐம்புலன்னு மட்டும் சொல்லலை ரெண்டு இடத்துல ஐம்புலன் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார் ரெண்டு இடத்துலையுமே அடைமொழி கொடுக்கின்றார் முதல்ல என்ன அடைமொழி கொடுக்கின்றார் மிகவும் ஐம்புலனும் என்று அடைமொழி கொடுக்கின்றார் அடுத்த ஐம்புலன் சொல்லும் போது கடைசி அடியில என்ன அடைமொழி கொடுக்கின்றார் ஆசை தரும் ஐம்புலன் கொடுக்கின்றார் அப்போ நம்ம பொறிகளால் அறியப்படுகின்ற புலன்களையே நம்ம இங்கு கொள்ளலாமே ஏன் தன்மாத்திரைகளை கொள்ளணும் ஏன்னா அந்த புலன்கள் தான் நமக்கு ஆசையை தருகின்றன சில பொருள்கள் காட்சிக்கு ரொம்ப இனிமை தருகின்றன உடனே அதை நம்ம எப்படியாவது வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த பொருள் ரொம்ப நல்லா அதை நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் அப்ப என்ன அந்த காட்சி தான் நமக்கு ஆசையை தந்திருக்குது சில பொருட்கள் மனத்தால் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ அந்த மனம் நம்ம ஆசையை தூண்டுது நல்ல சுவையாக சமைத்த உணவு ஏன் நம்ம அதுதோறும் நல்ல சுவையான உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த சுவை அது மேலும் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசையை தூண்டுகின்றது இல்லையா அப்ப ஆசையை தூண்டுபவை நம்ம பொறிகளால் அறிகின்ற புலன்கள் தானே புலன்களை பொறிகளால் அறிகின்றோம் அறியும் போது அந்த புலன்கள் மேல நமக்கு ஆசை வருது நல்ல சுவையான பட்சணை வேணும்னு நினைக்கிறோம் கண்ணுக்கு இனிமையான காட்சி வேணும்னு நினைக்கிறோம் காதுக்கு இனிமையான இசை வேணும்னு நினைக்கிறோம் அப்ப ஆசை தரும் ஐம்புலன்னு சொன்னதுனால பொறிகளால் அறியப்படுகின்ற ஐம்புலன்களையே இங்க கொள்ளலாமே ஏன் தன்மாத்திரைகளை கொள்ளணும் தன்மாத்திரைகளை வந்து நமக்கு அவன் பார்த்ததே இல்லையே ஐம்புலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்க்காத தன்மாத்திரை எப்படி நமக்கு ஆசையை தூண்டும்னு சொல்லலாம் அப்படின்னு சந்தேகம் வரும் அப்ப இதுக்கு ஐம்புலனே வச்சுக்கலாமே தன்மாத்திரையும் வைக்க வேண்டியது இல்லையே அப்படின்னா ஐம்புலங்கள் தத்துவங்களில் இடம்பெறவில்லை ஆறாவது தத்துவம் எதுன்னு கேட்டுக்கிறார் அதுக்கு ஐம்புலங்களை சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க ஐம்புலமும் தத்துவங்கள் தான் தன்மாத்திரைகள் அப்படி ஒரு வார்த்தையே சொல்றேன் ஐயா அருணந்தி சிவன் சொல்றாங்க அவர் அது அவர் கருத்து இது இவர் கருத்து அப்படின்லாம் விளக்கம் தருவதற்கு வழிவகுத்தோம் ஆனால் இதை ஐம்புலங்கள்னு சொல்பவர்களும் அவர் தக்க சமாதானம் சொல்லித்தான் சொல்கின்றார்கள் இருந்தாலும் அடியனுடைய பணிவான கருத்து என்னவென்றால் இந்த ஐம்புலன்னு சொன்னது தன்மாத்திரையதான் தான் என்பது ஏன் அப்படின்னா அப்ப அதை எப்படி தன்மாத்திரை எப்படி ஆசையை தருது முன்னாடி கள்ள மிகவும் ஐம்புலர் சொன்னது எப்படி கள்ள மிகுந்ததா இருக்குது கள்ளத்தாம்பது என்னது மறைந்திருந்து வேலை செய்தது இல்லையா மறைந்திருந்து தகாத செயல்களை தான் என்ன கள்ளத்தனம் அந்த கள்ளத்தனம் தன்மாதிரிகளுக்கு உண்டு அந்த மாதிரி ஆசை தருதல் ஆசை தருதலும் தன்மாதிரிகளுக்கு உண்டு என்ன தன்மாதிரி தான் ஆசை தருதல் நமக்கு தெரியாது வெளியே உள்ள புலன்கள் ஆசை தருதல் நினைக்கிறோம் அதுவும் ஆசை தருது அந்த புலன்களிடத்திலே ஆசை மிகுமாறு நம்மை தூண்டுகின்ற வேலையை தன்மாத்திரையை ஒரு ஒரு வழியில் செய்து இது மற்ற சாத்திரங்களில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஒரு சாத்திரத்துக்கு பொருள் சொன்னா நம்ம மற்ற சாத்திரங்களையும் தான் சொல்ல முடியும் என்ன முதலே இது எப்படி கல்ல தனமா வேலை செய்யுதுங்கிறத சொன்னாலே ஆசையையும் இது தூண்டுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா என்ன நான் ஒரு பொருளை பார்க்கறது எனக்கு நிம்மதியே இல்லை இந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கு போதுமான பணம் இல்லை நாளைக்கு போய் வாங்கணும் ஒன்றே ஒன்று தான் கடையில் இருக்குது ஒரு வாட்சுன்னு வைங்களேன் ஒரு ஒரு டிசைனில் இருக்குது அந்த வாட்சு அந்த வாட்சு ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆனால் அந்த பணம் அதுக்கு போதுமான பணம் என் கையில் கொஞ்சம் பணம் குறைவாக இருந்தது நாளைக்கு தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது நான் அதுக்குள்ளே வேற யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு அதே சிந்தனை அதே சிந்தனை அப்போ அந்த வாட்சு ஏதான் என் கண்ணில் பட்டுது படாக்கா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் கண்ணால் அதை பார்க்க போய் தான் எனக்கு அதை வாங்குற வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் இருக்குங்கிறோம் இல்லையா அப்போ அந்த வாட்சுங்கிற அந்த உருவம் அந்த வாட்சுடைய உருவம் நமக்கு ஆசையை தூண்டுகிறது அப்போ அந்த வாட்சை எதனால் பார்த்தோம் கண்ணால் பார்த்தோம் நம்ம கண்ணு மூக்கு வாயு இந்த பொறிகள்லாம் இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்குதே கோல் ரத்தம் சதை என்ன எறும்பு இவற்றான இந்த உடம்பு இதை சூழ உடம்பு என்று சொல்கின்றோம் இதை என்ன உடம்புன்னு சொல்றோம் சூழ உடம்புன்னு சொல்றோம் இந்த சூழ உடம்புக்குள்ள சூக்கும உடம்பு என்று ஒரு உடம்பு சூழ உடம்புக்குள்ள சூக்கும உடம்பு அந்த சூக்கும உடம்பில் தன்மாத்திரைகள் உள்ளன வெளியே உள்ள பூதங்களுக்கு காரணமா தன்மாத்திரைகள் வெளியேவும் இருக்க அண்டத்திலும் உள்ளது நான் எப்படி சொன்னேன் இல்லையா அண்டத்தில் உள்ளவை பிண்டத்திலும் உண்டு நம்ம உடம்புக்குள்ள இந்த சூழ உடம்புக்குள்ள சூக்கும உடம்பு இருக்கு சூக்குமம்னா என்ன நுட்பமானது சூக்குமம் என்றால் நுட்பமானது நுண் உடம்பு அதைத்தான் சூக்கும உடம்புங்கிறான் இந்த சூக்கும உடம்பில் தன்மாத்திரைகள் உள்ளன வேறு இவை உள்ளன அந்த கரணங்களும் உள்ளன தன்மாத்திரைகளும் அந்த கரணங்களும் உள்ளன அந்த தன்மாத்திரைகள் தான் இந்த ஐம்பொறிகளுக்கு ஊக்கம் தரும் கண்ணுக்கு ஊக்கம் தந்து நல்லா பாரு பாருன்னு கண்ணை தூண்டும் காதுக்கு ஊக்கம் தந்து நல்லா கேளு கேளுன்னு தூண்டும் இல்லையா கேட்டுக்கொண்டே இருங்கள் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காதுக்கு ஊக்கம் தந்து நல்லா கேளுன்னு சொல்வது எது நல்லா இந்த ஓசைங்கிற விஷயத்த நல்லா கேளு கேளுன்னு காதுக்கு ஊக்கம் கொடுப்பது இதெல்லாம் தன்மாத்திரை தான் ஓசைங்கிற தன்மாத்திரை காதுக்கு ஊக்கம் கொடுக்கும் சூப்பு உடம்புல இருந்துகிட்டு இந்த காது மூலமா வெளியே நாம அறிவதும் ஓசை தான் அந்த காது மூலமா அறிகிற ஓசை புலன் அந்த காதுக்கே ஊக்கம் கொடுத்தது பாருங்க ஓசை அது தன்மாத்திரை அந்த ஓசை எங்க இருக்கு சூப்ப உடம்புல இருக்கு அது மாதிரி கண்ணுக்கு அந்த உருவதன் மாத்திரை ரூபதன் மாத்திரை கண்ணுக்கு ஊக்கம் தந்து நல்ல காட்சிகளை நல்லா பாரு அப்படின்னு கண்ணை நல்லா கண்ணுக்கு ஊக்கம் அளிக்கும் அதே மாதிரி ரசகன் மாத்திரை வாய்ப்பு ஊக்கமளித்து நாட்டுக்கு அளித்து நல்ல சுவையை அறிவதற்கு நீ துணை செய் அப்படின்னா வாய்ப்பு அளிப்போம் இல்லையா அதே மாதிரி ஸ்பரிசதம் மாத்திரை ஊக்கம் ஊக்கமளித்து ஸ்பரிசத்தை நல்லா அறி என்ன சார் அந்த மாதிரி சத்ததன் மாத்திரை காலுக்கு ஊக்கமளிக்கிறது ஸ்பரிசதம் மாத்திரை ஊக்கம் ஊக்கமளிக்கிறது ரூபதம் மாத்திரை கண்ணுக்கு ரசதம் மாத்திரை வாய்க்கு கந்ததன் மாத்திரை மூக்கு அளிக்கின்றன இந்த தன்மாத்திரைகள் சுக்கூடங்கள் இருக்கின்றன சூக்குடும்பத்தில் இப்படி தெரியாம வேலை செய்து பாருங்க இதுதான் கல்லமைப்பும் ஐம்பூலன்னு சொன்னார் இல்லையா இவை ஆசையை மிகவிக்கின்றன மேலும் மேலும் நாம பொறிகளால் அந்த புலன்களை அறியும் போது அதன் மேல் ஆசை நமக்கு தீவிரமாகுது ஒரு தடவை அறிஞ்சிட்டு அப்படி போயிட்டோம்னா சரி அடுத்த சிந்தனை வரும்போது இதை மறந்துடும் ஏ அவர் நன் நன்றாக இருக்கின்ற ஒரு புலனை திரும்ப திரும்ப அறியும் போது அது எனக்கு வேண்டும் என்ற ஆசை வந்து அதிகமாகின்றது அதுக்கு காரணம் என்ன பொறிகள் மூலமா தான் அறிகிறோம் அந்த பொறிகளுக்கு ஊக்கம் தருபவையே இந்த தன்மாத்திரைகள் தான் அது சித்தியாக சொல்லப்பட்ட செய்தி பொறிகளுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த பொறிகளுக்கு தன்மாத்திரைகள் தான் ஊக்கம் தருகின்றன நீங்க சொல்றீங்க இதுக்கு பிரமாணம் உண்டா பிரமாணம் உண்டா நீங்க கேட்கணும் ஏன்னா நான் சொல்வதனால மட்டுமே அது பிரமாணம் ஆகாது சிவஞான சித்தியாரின் சொல்லப்பட்டுள்ளது இந்த பொறிகளுக்கு என்ன பேரு வடமொழியில இந்திரியங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு பேர் இல்லையா இவை நம்முடைய அன்புக்குரியவை கண்ணு மூக்கு எல்லாத்தையும் நம்ம ரொம்ப அக்கறையா பாதுகாக்கிறோம் நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும் அப்படின்னு சித்தியார்ல சொல்லியிருக்கு அதான் பிரமாணம் ஆகவே தன்மாத்திரைகள் தான் பொறிகளுக்கு ஊக்கம் தருகின்றன ஆகவே அப்படி பொறிகள் அதனால மேலும் மேலும் புலன்களை அறிகின்றன தன்மாத்திரிகளால் பொறிகள் ஊக்கம் பெற்று இந்த பொறிகள் மேலும் மேலும் புலன்கள் மேல் செல்கின்றன அதனால் நமக்கு புலன்களிடத்தில் ஆசை அதிகமாகிறது அதான் ஆசை தரும் என்று இங்கே சொன்னார் இந்த ஆசை தருவதற்கு ஆசை மிகுவதற்கு காரணம் தன்மாத்திரைகள் உள்ளே இருந்து பொறிகளை வலி வலிமை ஊட்டு வலிமை நாங்கள் இந்த வேலையை செய்வதுதான் பொய்களுக்கு பொய்கள் அறிவதற்கு தன்மாத்திரைகள் என்ன செய்கின்றன வலிமை ஊட்டுகின்றன பொறிகள் அறிவதற்கு தன்மாத்திரைகள் என்ன செய்கின்றன இந்த பொறிகளுக்கு வலிமை ஊட்டுகின்றன இதற்கு இதற்கு இதை மறைந்து உள்ள மசுக்கூடுமுறை மறைந்திருந்து செய்கின்றன எனவே தான் அந்த தன்மாத்திரைகளை கல்ல மிகுந்தவை என்றார் நாம் அறிந்து கொள்ளும்படி செய்யலை உள்ள சுக்கூடுமுறை மறைந்திருந்து செய்கின்றன இல்லையா இந்த தன்மாத்திரைகளால் இப்படி பொறிகளுக்கு ஊக்கம் தர போய் வலிமை தர போய் தான் பொறிகளால் மேலும் மேலும் புலன்களை அறிந்து அந்த புலன்களை நமக்கு ஆசை மிகுகின்றது எனவே புலன்களிடத்தில் ஆசை மிகுவதற்கு காரணம் இந்த தன்மாத்திரைகள் தான் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது அது நம்ம வகுப்புகள் எடுத்து வெற்றின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இதற்கு திருமந்திரத்திலே பிரமாணம் தன்மாத்திரைகளே ஐம்புலன் என்றும் சொல்லலாம் சொல்கின்ற வழக்கு உண்டு தன்மாத்திரைகளே ஐம்புலன் என்று சொல்கின்ற வழக்கு உண்டு என்பதற்கு திருமந்திரத்திலிருந்து பிரமாணம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் நல்ல புலன் ஐந்தும் கள்ளப்புலன் என்று அங்கு சொன்னப்பட்டவை பொறிகளால் அறியப்படும் ஐம்புலன்களா அல்லது தன்மாத்திரைகளா கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கு இந்த மாதிரியே அதை மாதிரியே இங்கே கள்ள மிகும்னு அடைமொழி கொடுத்துருக்காரு கள்ளப்புலன் சொன்ன மாதிரி கள்ள மிகும் ஐம்புலன்னாரு கள்ளப்புலன் ஐந்தும் காலா விளக்கே ஒரு கோயில்ல விளக்கு எங்க இருக்கும் கோயிலுக்கு உள்ள இருக்குமா கோயில் வாசல்ல வெளியே இருக்குமா கோயிலுக்கே வெளியே வைப்பார்களா கோயிலுக்கு உள்ள வைப்பார்களா இல்லையா அப்ப உள்ள இருப்பதனால அங்க கள்ள புலன் ஐந்தும் மணிவிளக்குன்னு சொன்னதுனால இல்லையா அந்த ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்கிறார் அப்ப ஊன் உடம்பாகிய ஆலயத்துக்கு இந்த ஆலயம் போல இருக்கின்ற ஊன் உடம்புக்கு உள்ளதான் மணிவிளக்கு போல இருக்கின்ற ஐம்புலங்கள் இருக்கின்றன ஊனுடம்புக்கும் உள்ள இருக்கிற மணி விளக்குங்கிறதுனால இந்த ஊனுடம்பாகிய சூழ உடம்புக்கு உள்ள இருக்கிற சூப்ப உடம்புல உள்ள குளங்கள் சூப்ப உடம்புல எங்க இருக்கின்றன தர்மாதிரிகள் தான் இருக்கின்றன ஆகவே கள்ள புலனைந்தும் திருமந்திரத்தில் சொன்னது தன்மாத்திரைகள் அவற்றுக்கு ஏன் கல்லமைக்கும்னு நடைமுறை கொடுத்தார்னா ஐம்பொறிகளுக்கு வலுவூட்டுகின்றன குளங்களை அறிவதற்கு அதன் மூலம் நமக்கு குளங்கள்ல ஆசை பெருகுகின்றது அங்கதான் கல்லமைக்கும் சொல்லிட்டு ஆசைதரமாக அடுத்து சொல்லியிருக்கிறார் அதனாலே தன்மாத்திரைகளை பற்றி ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் அவற்றை தன்மாத்திரை என்ற பெயரால் குறிப்பிடாமல் ஐம்புடன் குறிப்பிட்ட காரணம் ரெண்டுத்துக்கும் பெயர் ஒற்றுமை என்பதை உணர்த்துவதற்கு அவ்வாறு குறிப்பிட்டார் அதே ஐந்து பூதங்களை பற்றி ஆசிரியர் அருள் செய்தார் பார்த்தோம் ஐம்பூதங்களை பற்றி விளக்கம் பல பாடல்கள் இல்லையா ஏன்னா அந்த பூதங்களுடைய வடிவம் அவற்றினுடைய நிறம் அவற்றுக்குரிய அடையாளங்கள் பீஜாச்சரங்கள் போன்ற பல செய்திகளை சொன்னார் அதி தெய்வங்கள் அவர்களின் தொழில்கள் பூதங்களின் தொழில்கள் அதனால ஐபூத விளக்கம் வந்து பல பாடல்கள்ல போச்சு தன்மாத்திரைகளை பற்றிய விளக்கம் இந்த ஒரு பாடல் தான் அந்த முப்பத்தாறு தத்துவங்களிலே பத்து தத்துவங்கள் விளக்கப்பட்டு விட்டன பஞ்சபூதங்களை விளக்கினார் அவை ஐந்து தன்மாத்திரைகள் விளக்கினார் அவையும் ஐந்து ஐந்து ஐந்து பத்து தத்துவங்கள் விளக்கப்பட்டுவிட்டன இவற்றை பற்றி இதற்கு நேரம் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன ஏன் நாம தொடக்கத்தில் இவ்வளவு தெரிந்து கொண்டால் போதும் என்று இந்த அளவு சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு முப்பத்தாறு தத்துவங்களிலே ஒவ்வொரு தத்துவத்தை பற்றியும் விரிவாக விளக்கி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒரு படலம் சொல்லப்பட்டுள்ளது என்று சிவாகமங்களிலே பெரும் புலமை கொண்ட நம்முடைய மதிக்கக்கூடிய சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியா அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொன்னார் ஒவ்வொரு தத்துவமும் ஒரு படலமே ஒதுக்கியிருக்கிறாராம் அவ்வளவு செய்தியிருக்கான் ஒவ்வொரு தத்துவத்தை பற்றியும் முப்பத்தாறு தத்துவங்கள்ல ஒவ்வொரு தத்துவத்தை பற்றியும் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன என்று சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் ஆக அது சிவாகமங்களிலே விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவாகம வல்லுநர்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த பூதங்களை பற்றி சொல்லியாச்சு தன்மாத்திரைகளை பற்றி சொல்லியாச்சு அடுத்து ஞானேந்திரியங்களை பற்றி சொல்கின்றார் பதினோராவது திருப்பாடல் ஐம்பூதங்கள் தன்மாத்திரைகள் சொன்ன பிறகு ஞானேந்திரியங்கள் பதினோராவது திருப்பாடல் ஞானேந்திரியங்களை பற்றி சொல்வது நீங்கள் இரவு வேளையிலே ஓய்வாக இருக்கும்போது முப்பத்தாறு தத்துவ படத்தை நீங்கள் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கீழே இருந்து அப்படி மேலே பார்த்தீங்கன்னா கீழே பூதங்கள் அதுக்கு மேலே தன்மாத்திரைகள் போட்டிருப்பாங்க

மெய்யன்றனே பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் பற்றி பார்த்த பிறகு இப்பொழுது ஞானேந்திரியங்கள் பற்றி பார்க்க வேண்டும் இந்திரியம் என்றாலும் பொறி என்றாலும் ஒன்றுதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா பாருங்க மெய் வாய் கண் மூக்கு செவி இவைதான் ஞானேந்திரியங்கள் வேற ஒன்று அல்ல ஞான கூட்டல் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஞானம் கூட்டல் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்த புணர்ச்சி சமஸ்கிருத புணர்ச்சி தமிழ் புணர்ச்சின்னா ஞான விந்திரியங்கள்னு ஒரு வகை உடம்புடுமை பெற்று ஞான விந்திரியங்கள்னு வரும் அந்த புணர்ச்சி விதி பற்றி ஒரு சொல் என்ன சொல்லுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மொழி சொல்லா வடமொழி சொல்லா அந்த இலக்கண முறை பற்றி சொல்லணும் ஞானேந்திரியங்கள் வந்து இந்திரியங்கிற சொல் நம்ம திருமுறையில இடம்பெற்றுள்ள சொல் இந்திரிய வயமயங்கு இறப்பதற்கே காரணமாய் திருவாசகம் இல்லையா மூழ்வாய தொழில் பஞ்சேந்திரிய வஞ்ச முகரிகான் திருத்தாண்டகம் அப்பர் பெருமான் திருத்தாண்டகம் ஐம்பொறிகளை பஞ்சேந்திரியம் என்றே சொல்லியிருக்கின்றார் அப்பர் பெருமான் பஞ்சேந்திரியம் பஞ்சபூதம்னா ஐம்பூதம் பஞ்சேந்திரியம்னா ஐந்து இந்திரியம் ஐந்து இந்திரியங்கள் எவை மெய் வாய் கண் மூக்கு செவி வாய் கண் மூக்கு செவி நமக்கு தெரியும் மெய்ன்னு சொல்லப்படுவது பொதுவாக மெய்னா உடம்புன்னு நினைப்போம் மெய்னா என்ன நினைப்போம் உடம்பு நினைப்போம் ஆனா இந்த இந்திரியங்கள்ல மெய்யின்னு வருது பாருங்க அந்த மெய்யுங்கிறது உடம்பு அல்ல தோலை மட்டும்தான் குறிக்கும் தோல் தோலை தான் அங்க மெய்ன்னு சொல்றோம் ஆகவே ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை தமிழ்ல சொல்லணும்னா ஐம்பொறிகள் சொல்லுவாங்க அறிவு பொறிகள் அறிவு பொறிகள் அவற்றை தான் ஞானேந்திரியங்கள் என்று சொல்கின்றார்கள் ஆக தன்மாத்திரைகளை பற்றி விளக்கிய ஆசிரியர் அடுத்து யானேந்திரியங்களை பற்றி விளக்கிய அருள்கின்றார் ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்கே யான ஞானேந்திரியங்கள் பற்றி நாம் உரைக்கின்றோம் அதை நன்றாக மனம் பற்றி கேட்பாயாக நன்றா கேள் ஞானேந்திரியங்கள் உரைக்க நன்றா கேள் அப்படி கொள்ளணும் ஞானேந்திரியங்களை பற்றி நன்றாக உழைக்கின்றோம் தெளிவாக உழைக்கின்றோம் அதை கேட்பாயாக இதை பணிகொள்ளலாம் ஞானேந்திரியங்கள் நன்றாக உழைக்கிற்கு நம்ம நமக்கு ஞானேந்திரியங்களை பற்றி என்ன தெரியும் ஞானேந்திரியங்கள்ல கண் என்ற ஞானேந்திரியம் உருவத்தை அறிகின்றது காது என்ற ஞானேந்திரியம் ஓசையை அறிகின்றது மூக்கு என்ற ஞானேந்திரியம் மனத்தை அறிகின்றது வாய் என்ற ஞானேந்திரியம் சுவை அறிகின்றது தோல் என்ற ஞானேந்திரியம் அதான் மெய் என்று சொல்லப்படுவது தோல் தான் மெய் மெய் என்ற ஞானேந்திரியம் பரிசத்தை அறிகின்றது ஆனால் பஞ்சபூதங்களை இடமாக கொண்டு அறிகின்றது என்பது நாம் இங்கு அறிய வேண்டிய ஒரு கூடுதல் செய்தி காது ஓசையை அறியுதுன்னா அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு பூதம் வேணும் என்ன பூதம் வேணும் ஆகாயம் ஆமா காது ஆதாயத்தை ஆதாரமாக கொண்டு ஓசையாயி இல்லையா அதே மாதிரி கோல்னு சொல்லக்கூடிய மெய் காற்றை இடமாக கொண்டு ஸ்பரிசத்தை அறியும் அதே மாதிரி கண் என்ற இந்திரியம் நெருப்பை ஆதாரமாக கொண்டு உருவம் எதறியும் உருவ உருவம் என்ற புலனை அறியும் இல்லையா அது மாதிரி வாய் என்ற பொறி சுவையை அறியுது இல்லையா வாய் என்ற பொறி அது எந்த பூதத்தை ஆதாரமாக கொள்ளும் நீர் என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு சுவையே என்ன அது மாதிரி மூக்கு வந்து எதை அறியுது மனத்தை அறிகிறது மூக்கு மனத்தை அறியும் போது அங்க அந்த மூக்கு என்ன செய்யுதுன்னா நிலம் என்ற பூதத்தை பற்றுக்கூடாக கொண்டு மனத்தை அறியும் அடுத்த பாடல வரப்போகுது இந்த சுருக்கமா சொல்ற ஊனமிகு பூதம் உத்திடமா ஈனவான் சத்தாதியை அறியும் குறைபாடுடைய பூதங்களை பஞ்சபூதங்களை நமக்கு ஆதாரமாக கொண்டு சத்தம் முதலிய புலங்களை அறியும் நேரத்தை பார்த்தோம்னா ஆதினா முதலிய பார்த்தோம் ஒரு பெயர் சொல்லோடு ஆதி என்பது சேர்ந்து வரும்போது அப்ப நம்ம முதலியங்கிற பொருளை சொல்றோம் இல்லையா சத்தாதி என்றால் சத்தம் முதலிய சத்தம் முதலிய புலன்களை அறியும் அப்படின்னா செவி தொடங்கி வச்சுக்கணும் செவி என்ற இந்திரியம் சத்தம் என்ற புலனை ஓசை என்ற புலனை அறியும் இல்லையா மெய் என்ற இந்திரியம் அதாவது கோல் என்ற இந்திரியம் ஸ்பரிசம் என்ற புலனை அறியும் இது மென்மையா இருக்கு இது சூடா இருக்கு இது குளிர்ச்சியா இருக்குன்னு பரிசத்தை அறியும் எது மெய்ங்கிற தோல் என்ன அப்புறம் கண் என்ற இந்திரியம் உருவத்தை அறியும் உருவத்தை இந்த பொருள் இந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு அந்த வடிவத்தை அறியும் அப்போ அந்த கண் என்ற இந்திரியம் வடிவ இதனுடைய உருவத்தை அறிகிறது அதே மாதிரி வாய்கிற இந்திரியம் சுவையை என்ன மூக்குங்கிற இந்திரியம் மனத்தை அறிவு ஆகவே சத்தாதி என்றால் சத்தம் பரிசம் உருவம் சுவை மனம் இது ஐந்தையும் சேர்த்துதான் சத்தம் முதலிய அப்படிங்கிற அர்த்தத்தில் சத்தாதி என்றார் தானம் தானம் என்றால் என்ன ஸ்தானம் ஸ்தானம் சொல்றோம் இல்லையா அதான் தானம் தமிழ் பொருள் தானம் என்றால் இடம் இடம் இந்த ஐந்து இந்திரியங்களுக்கும் இடம் இடமாக இருப்பவை எவை என்றால் ஐந்து உறுப்புகள் நாம அறிவியல் பாடத்துல படிக்கிறது நம்ம வாழ்க்கையில சொல்றதெல்லாம் இந்த உறுப்புகளை தான் என்ன அப்படின்னா கண் என்ற இந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருக்கும் நம்ம கூட இந்த கண்ணுங்கிற உறுப்பதான் உறுப்பதான் உறுப்பை தான் சொல்றாங்க கூட அவன் நினைச்சிருப்போம் கண் என்ற உறுப்பு வேறு கண் என்ற இந்திரியம் வேறு கண் என்ற உறுப்பிலே கண் என்ற இந்திரியம் ஆற்றல் மடி வடிவாக இருக்கிறது ஆற்றல் ரூபமாக இருக்கிறது அது மாதிரி காது என்ற உறுப்பில் காது என்ற இந்திரியம் ஆற்றல் மயமாக இருக்கிறது மூக்கு என்ற உறுப்பில் மூக்கு என்ற இந்திரியம் ஆற்றல் இந்திரியம் வேறு உறுப்பு வேறு வாய் என்ற அதாவது நாக்கு நாக்கு தான் இங்க சொல்லக்கூடிய வாய் வாய் என்ற இந்த உறுப்பில் வாய் என்ற இந்திரியம் ஆற்றல் ரூபமாய் தோல் என்ற உறுப்பில் தோல் என்ற இந்திரியம் எப்படி இருக்கு ஆற்றல் ரூபமா இருக்குது அந்த உறுப்புகளை தான் இங்க சொன்னார் காணம் காணம்னா இடம் இடமாக இருப்பவை உறுப்புகள் உறுப்புகளும் இந்திரியங்களுக்கு என்ன பெயர்களோ அந்த பெயர்களிலேயே உறுப்புகளும் வழங்கப்படுகின்றன இந்திரியங்களுக்கும் உறுப்புகளுக்கும் ஒரே பெயர் இடம்னு சொல்லிட்டு உறுப்புகளை தான் சொல்றார் தானம் தானம் என்றால் இடம் இடமாக இருப்பவை எவை செவி கோல் கண் அத்தாலும் இல்லையா அத்தாலும் என்றால் அந்த நாள் அந்த வாயும் அர்த்தம் தார் என்றால் வாய் வாயுன்னு சொல்றது நான்கு பிள்ளை தமிழ்ல கால பருவம்னு வரும் இல்லையா காலோ காலையிலோன்னு காலாட்டுவாங்க கால் என்றால் என்ன நாக்கு என்று பொருள் ஏன் பேசணும் பேசுவதற்குரிய வாய் அல்ல இந்த காரண வாயை சொல்லு சுவையை அறிகின்ற வாய் ஆகவே செவி தோல்கன் அத்தால் என்றால் அந்த வாய் அந்த நாக்கு மூக்கு மூக்கு என்பதும் ஒரு ஒரு பொருள் செவி தோல் கண் அந்த வாய் மூக்கு இவைதான் தானங்கள் இடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் செவி என்ற உறுப்பில் செவி என்ற இந்திரியம் உள்ளது தோல் என்ற உறுப்பில் தோல் என்ற இந்திரியம் உள்ளது கண் என்ற உறுப்பில் கண் என்ற இந்திரியம் அத்தால் அந்த வாய் என்ற உறுப்பில் வாய் என்ற இந்திரியம் மூக்கு என்ற உறுப்பில் மூக்கு என்ற இந்திரியம் ஆகவே நாம விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது அந்த பாடல் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்க ஓய்வு நேரத்தில் இருக்கும் போதே அந்த பாடலை படித்து பார்ப்பீர்கள் படிப்பாகும் போதே முதல்ல அந்த பொருள் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் வகுப்பு கேட்டதுனால பயன் என்ன அந்த பாடலை படித்தால் உங்களுக்கு பொருள் விளங்கணும் அப்பதான் வகுப்பு நான் சரியா சொல்லியிருக்கேன்னு அர்த்தம் நீங்க சரியா படிச்சிருப்பீங்கன்னு அர்த்தம் நான் சொல்லக்கூடாது நான் சரி உங்களுக்கு வகுப்புக்கு அப்புறம் பாடலை பார்த்தாலே பொருள் விளங்கிச்சுன்னா நான் சரியா சொல்லியிருக்கேன்னு அர்த்தம் ஆகவே இந்த ஞானேந்திரியங்களுக்கு இடமாக இருப்பவை அதே பெயரை கொண்ட உறுப்புகள் இல்லையா அதான் இடங்கள் என்று சொல்லியிருந்தார் இப்போ ஒவ்வொரு ஞானேந்திரியமும் எந்தென்ன புலனை அறிகின்றது எந்த பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு அறிகின்றது என்பதை சொல்கின்றார் வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை செவி செவி என்ற இந்திரியம் வானிடமா நின்று வான ஆகாயம் ஆகாயம் என்ற பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு மண்ணும் ஒளியதனை அறியும் ஒளி என்ற சத்தம் என்ற புலனை ஒளி என்றாலும் ஓசை என்றாலும் சத்தம் என்றாலும் ஒன்றுதான் அப்புறம் செவிக்கப்புறம் எதை சொல்றாரு மெய் அதைத்தான் கோல் என்றார் ஈனமிகும் கோல் கால் இடமாக கால்னா காற்றுக்கு கால்னு பேர் பேருண்டுனதே பார்த்தோம் இல்லையா கால் இடமாக காற்று என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு போல் போல் என்ற அந்த பொறியானது எதை அறியும் ஊன பரிசந்தனை அறியும் பரிசத்தை என்ன செய்யும் அறியும் பரிசத்தை அறியும் எது தோல் தோல் என்ற இந்திரியம் அந்த உறுப்புக்கும் தோல் தான் பேரு இல்லையா தோல்தல் உறுப்புக்கும் தோல் தான் பேரு உறுப்புல இருக்க இந்திரியத்துக்கும் தோல்னு பேரு அந்த தோல் இந்த இந்திரியத்தை பத்தி சொல்ற தோல் என்ற உறுப்பில் இருக்கின்ற அந்த தோல் என்ற இந்திரியம் எந்த பூதத்தை ஆதாரமா கொள்ளுது காற்று காற்றை ஆதாரமா கொண்டு ஸ்பரிசத்தை அறியும் இல்லையா ஏன்னா நம்ம உடம்பே பஞ்சபூதமயமானதுன்னு சொல்றோம் இல்லையா அதனால நம்ம உடம்புலயே அந்த பூதங்கள்லாம் இருக்கின்றன ஆகவே அந்த பாட்டு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு பரிசத்தை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே பார்வையின் கண் அங்கு இந்த இடத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பொருள் கொள்ளணும் பார்வையின் கண்ணுன்னு வருது இல்லையா அந்த கண் வந்து அது கண் என்ற இந்திரிச்சு சொல்லல பார்வையின் கண்ணோட இந்த கண்ணை தான் நம்ம கண்ணி தெரியும் சொல்லுவோம் அதை கண்ணுன்னு இது கண்ணு நின்று பொருள் நமக்கு இந்த தொடருக்கு பொருள் கிடைக்காது இல்லையா பார்வைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதுதான் இங்க கண் என்று பொருள் கொடுக்கிறது ஆகுவையால் ஏன்னா கண் மூலமா தான் பார்வை நடக்கிறது அதனால கண்ணை பார்வை என்று கூறினார் பார்வை என்பதற்கு கண் என்று பொருள் கொள்ள வேண்டும் பார்வையின் பார்வையின் இருந்து இந்த இன்ன எடுத்துருங்க பார்வைன்னு மட்டும் வச்சுக்கோங்க பார்வையின் என்பதுலேருந்து என்ன செய்யணும் அந்த இன்ன எடுத்துடணும் எடுத்து எங்க வைக்கிறது அது அப்புறம் பார்ப்போம் என்ன அந்த பார்வையின் இன் பார்வையின்ங்கிறது இன்னும் எடுத்துட்டோம் பார்வை மட்டும் இருக்கு அந்த பார்வைங்கிறதுக்கு என்ன பொருள்படணும் கண் இந்த பார்வையின் என்ன எடுத்துட்டோம்னா அந்த இன்ன எது கூட சேர்க்கிறதுன்னா அங்கின்னு வருதா அந்த அங்கி கூட சேர்க்கணும் அங்கியின் அங்கின்னா என்ன நம்ம அணியக்கூடிய ஆடையே அங்கின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கான இங்கே அங்கி என்பது என்ன அக்னி நெருப்பு நெருப்பு என்ற பூதம் நெருப்பை அங்கி என்று சொல்வார்கள் அங்கியின் அதுக்கப்புறம் அந்த கண்ணை சேர்க்கணும் அங்கையின் கண் அங்கியின் கண் அந்த கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருவு கண் என்ற இந்தியம் இல்லை ஏழாம் வேற்றுமை உருவு வேற்றுமை உருவுகள் எவை எழுவாய் ஐ ஆர் ஊ இன் அது கண் சொல்லுவார்கள் அதுல கண்ணுன்னு கடைசியில் சொல்றாங்கல்ல அது ஏழாம் லட்சணம் உருவு அது இடப்பொருளில் வரும் இல்லையா திருவெண்ணை நல்லூரின் கண் இருக்கின்றோ இல்லையா திருவெண்ணை நல்லூரின் கண் இருக்கின்றோ சொன்னா புரியாது இப்ப கண் உருவு பதிலாக இல் உருவு போட்டுதான் பயன்படுத்துறோம் திருவெண்ணை நல்லூரில் இருக்கின்றோம் சொன்னா எல்லாருக்கும் புரியும் யாராவது உங்ககிட்ட எங்க இருக்கீங்கன்னு கேட்டா திருவண்ணிநல்லூரின் கண் இருக்கிறோம் சொல்லி பாருங்க கண் இருக்கிறோம் அந்த அங்க இன்னும் பேச்சே தெரியலையா அப்படிப்பாங்க ஆனால் நாம தான் நம்ம மொழியை தெரியாம இருக்கிறோம் மொழிய இல்லையா நூல்கள் அந்த பயன்பாடு இருக்கு பாருங்க அப்போ நம்ம பேச்சு வழக்கில் இல்லாட்டாலும் நூலை புரிந்து கொள்வதற்கு இந்த வழக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த இல் என்ற பொருளை தான் கண்ணு நல்லூரில் இருக்கிறோம்னு சொன்னாலும் நல்லூரின் கண் இருக்கிறோம்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான் அப்ப இந்த கண் உருவம் என்ன பொருள் தருது இடப்பொருள் தருது இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிறோம் அப்ப அங்கு கண் என்றால் அங்கு இடத்தில் நெருப்பிடத்தில் நெருப்பிடத்தில் இருந்து கொண்டு நெருப்பிலே இருந்து கொண்டு அதாவது நெருப்பை ஆதாரமாக கொண்டு நெருப்புன்னா வெளியேறிய நெருப்பு நினைக்கக்கூடாது நம்ம உடம்பே பஞ்சபூத மயம் அதுல தான் இருக்கு அந்த நெருப்பு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு பார்வை பார்வைன்னு சொன்னதாக கண்ணு பார்வை எதை அறியும் பார்வை அங்கேயும் கண் இரவி நெருப்பிடத்தையே கலந்து அந்த கண்ணானது எதை காணும் உருவம் காணுமே கண்ணு எதை காணும் உருவத்தை காணும் இப்படி புரிந்துகொள்ள வேண்டும் ஆக இந்த பாடலில் ஐந்து இந்திரியங்களும் எதை எதை அறியும்னு சொல்லிட்டாரா பாருங்க எத்தனை இன்ஜினியரிங்கை பற்றி சொல்லியிருக்கு நீங்க தான் சொல்லணும் ஆ ஆ சரியா சொல்லிட்டேன் மூன்று இந்திரியங்களை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது செவி என்ற இந்திரியம் ஓசையை அறியும் கோல் என்ற இந்திரியம் பரிசத்தை அறியும் கண் என்ற இந்திரியம் உருவத்தை அறியும் இந்த மூணு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த பூதத்தை ஆதாரமாக கொண்டு அறியும்போது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு செவி என்ற பூதம் ஆகாயத்தை ஆதாரமாக கொண்டு ஓசையை அறியும் மெய் அதாவது தோல் என்ற இந்திரியம் காற்று பூதத்தை ஆதாரமாக கொண்டு பரிசத்தை அறியும் கண் என்ற இந்திரியம் நெருப்பு பூதத்தை ஆதாரமாக கொண்டு உருவத்தை அறியும் இந்த மூன்று செய்திகள் தான் இன்னும் ரெண்டு இந்திரியங்கள் சொல்லப்படுமே அந்த ரெண்டு இந்திரியங்கள் எவை எவை எவைனா செவி மெய் கண்ணு சொல்லியாச்சு வாய் மூக்கு அந்த ரெண்டுத்தையும் பற்றி அடுத்த பாடலையும் சொல்கின்றான் பதிமூன்றாம் பாடல் பதிமூன்றாம் திருப்பாடலிலே வாய் எதை அறியும் மூக்கு எதை அறியும் நமக்கு தான் தெரியுமே அன்றாட அனுபவம் தானே வாய் சுவையை அறியும் மூக்கு மனத்தை அறியும் கூடுதல் செய்தி என்னன்னா எந்த கூட்டத்தை பற்றுக்கோடா கொண்டு அறியுங்கிறது தான் அப்போ வாய் நீர் என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு சுவையை அறியும் மூக்கு நிறம் என்ற பூதத்தை போனா கொண்டே மனத்தை அறியும் என்று சொல்கின்றார் அதோடு கூடுதலாக ஒரு செய்தி சொல்றார் அது ரொம்ப அற்புதமான செய்தி அது என்னன்னு பார்ப்போம் நன்றாக நீர் இடமா நான் ரதம் தான் அறியும் நான் அதாவது வாய் வாய் நீங்க சொன்னது நாக்கை தான் சொன்னேன் அந்த நாக்கை தான் நான் சொல்லியிருக்கிறார் சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இப்போ நாக்க நான்னு சொல்கிறோம் இல்லையா ஆகவே அந்த நா என்று சொல்லக்கூடிய இந்த நாக்கு வாயு இல்லையா நன்றாக நீரிடமா அதில் நீரிடமா நீர் என்ற பூதத்தை இடமாக கொண்டு ரதம் நன்றாக அறியும் ரதம் என்றால் ரசம் வடமொழியில சா போட்டு வர்றத தமிழ்ல சா போட்டு சொல்றது ஒரு வழக்கம் ரதம்னு உடனே நம்ம தேர்ன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா ரசம் என்பதைத்தான் ரதம் என்றார்கள் அது சுவை தனித்தமிழ் சொல்லணும்னா சுவை ரசம் என்றாலே சுவை தான் உணவுல இந்த ரசம் ஊற்றி பிரச்சனை சாப்பிடுறோம் அது அது அப்படி சுவைகள் தான் அதுக்கு ரசம்னு பேர் இல்லையா சில ரசம் வேண்டாமல் அது பேரே ரசம்னு வந்திருக்கு அது போய் வேண்டாம் சொல்லலாமா ரசம் அது சுவை மட்டுமல்ல உடலுக்கு பல வழிகளில் அது நலம் வைப்பது இன்னொரு சாப்பிடக்கூடிய பட்சணத்துக்கு அதிரசம்னு வருதுதான் ரசம்னா சுவை அதிரசம்னா மிகுந்த சுவை அதாவது ரசம் என்றால் சுவை அதெல்லாம் எது அறியுது ரசத்தை எது சாப்பிடுது அதிரசத்தை எது மூலமா சாப்பிடுறோம் வாய் என்ற இந்திரியம் மூலமாக தான் இல்லையா என்ன அப்படின்னா வயிற்றுக்கு பசிக்கிறது அதுக்கு உணவை வயிற்றுக்குள்ள நம்ம செலுத்துறோம் இடையில இந்த வாய் என்ற இந்தியம் இருந்து கொண்டு அது அப்படி சுவையா இருந்தால்தான் நல்லா இருக்கும் இப்படி சுவையா இருந்தால்தான் நல்லா இருக்கும் நடுவுல ஒருத்தருக்கு ஒரு பொருளை அனுப்பும் போது நடுவுல ஒருத்தர் இருந்து பிரச்சனை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வாய் என்ன பண்ணுதுன்னா இப்படி சுவையா இருந்தால்தான் அது வயிற்றுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போடுது அந்த சுவை கொஞ்சம் முன்ன பின்ன குழஞ்சிட்டான் இல்லையா அது என்ன இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த வாயுங்கிற இந்திரியம் தான் அது நீர் என்ற பூதத்தை இடமா கொள்ளுது அதான் நீர் இடமா இல்லையா நாம் நாக்கு என்ற இந்திரியம் நீர் இடமா நீரை இடமாக கொண்டு ரதம் நன்றாக தான் அறியும் ரசம் என்ற சுவையை நன்றாக அறியும் அந்த முதல் அடியில அப்படியே அதை முடிஞ்சிட்டு பாருங்க அந்த கருத்தை பண்டோட முதலடிய பாருங்க அந்த கருத்தே முடிஞ்சிட்டு நன்றாக நீரிடமா நான் ரதம் தான் அறியும் போன பாடமே அப்படிதான் வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை அதான் முடிக்கிறார் ஒரு அடியில ஒரு செய்தி முடிக்கிறார் ஒன்றாம் மனம் மூக்க பூயிடமா நின்றறியும் இரண்டாம் அடியில அந்த செய்தி முடிஞ்சிருக்கு என்னன்னா மூக்கு மூக்கு என்ற இந்திரியம் ஒன்றாம் மனம் கெடாத மனத்தை ஒன்றான ஒன்றாத இல்லையா வீடு கட்ட எதிர்மறை பெயரக்கம் நமக்கு தமிழ்நாட்டில் பெருமைப்பார் இல்லையா ஒன்றாத அழியாத கெடாத கெடாத மனத்தை எது எது அறியும் மூக்கு அறியும் கெடாத மனம் என்ற புலனை எது அறியும் எதை இடமாக கொண்டு அறியும் நிலம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு நிலம்னு சொல்லலையே அதான் பூ இடமானு சொல்லியிருக்கிறேன் பூ இடமானா நீங்க மலரை இடமாக கொண்டு நிற்கிற கூடாது பூ புஷ்பம் மலர் தான் பூன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூ என்ற தமிழ் சொல்லுக்கு மலர் என்று பொருள் பூ என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பூமி என்று பொருள் இல்லையா ஆகவே இந்த பூ என்று சொன்னது பூமி என்ற பொருள் பூ இடமா என்றால் பூமியை இடமாக கொண்டு அதாவது நிலத்தை இடமாக கொண்டு என்னன்னா நம்ம உடம்புலேயே பஞ்சபூதங்களும் இருக்கின்றன அதில் நிலத்தை இடமாக கொண்டு மூக்கு மூக்கு என்ற இந்திரியம் ஒன்றா மனம் என்று அறியும் கெடாத மனத்தை நன்கு அறியும் பூரிடமா நின்று நின்று வந்து பூரிடமா நின்று நிலத்தை இடமாக கொண்டு நின்று மூக்கு ஒன்றா மனம் அறியும் அப்படி இருக்கோங்க என்று ஓதும் அன்றே இறையாகமம் இவ்வாறு சொல்லும் எந்த நூல் ஆகமம் அது ஆசிரியாரே யாரே இறைவனாகிய சிவபெருமான் என்று ஓதுமன்றே இறையாகமம் இதிலே சொல்லிட்டார் ஆசிரியர் வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த பெண்ணிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உண்டனக்கு உரைக்க கேள் என்று சொல்லிட்டார் ஆனாலும் இடையிடையே ஆகமம் சொல்லும் இல்லையா அருளிய ஆகமம் சொல்லும் இந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஆசிரியர்கள் ஆகமத்தின் முதன்மையை உணர்த்துகிறார்கள் பாருங்க அதை நம்ம மறக்கலாமா என்று ஓதுமன்றே இறை ஆகமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கூடுதலா ஒரு செய்தி சொல்றேன்னு சொல்லுங்க ஏன்னா இப்போ ஐந்து இந்திரியங்களை பற்றியுமே சொல்லி ஆகிவிட்டது இல்லையா போன பாடல்ல மூன்று இந்திரியங்கள் எந்த குளங்களை அறிகின்றன அதுக்கு எந்த பூதங்கள் ஆதரவா இருக்குன்னு சொல்லியாச்சு மீதி ரெண்டு இந்திரியங்களை இந்த பாடல சொல்லியாச்சு கூடுதலா என்ன செய்தி சொல்றாரு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு இந்த ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் யார் வென்றார்களோ அவர்கள் வீடு பெற்றை அடைவார்கள் அவர்கள் வீடு பெற்றை அடைவார்கள் ஆசிரியர் நிறைய கருத்து வச்சிருக்கிறார் ஆனேந்திரியங்கள் ஐந்தையும் வென்றவர் என்ன இவற்றை வெல்வதற்கு என்ன இருக்குது அப்படின்னு கேளுங்களா நீங்க கேட்டாதான் வகுப்பு சுவாசமாக இல்லையா அனைத்து பற்றி ஆசிரியர் என்ன சொன்னார் ஒவ்வொரு ஞானேந்திரியும் நம்ம ஒவ்வொரு மாதிரி இடைஞ்சல் படுத்தும்னு சொன்னா இந்த ஞானேந்திரியம் ஒவ்வொன்றும் நம்ம இடைஞ்சல் படுத்துது அப்ப இவற்றை வெல்ல வெல்ல வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது என்ன சொல்லியிருக்கிறார் ஞானேந்திரியங்கள் அஞ்சு இல்லையா இது செவி கோல் கண் வாய் மூக்கு செவி கோல் கண் வாய் மெய் வாய் கண் மூக்கு செவி அது ஒரு வரிசை இது ஒரு வரிசை அந்த அந்த தன்மாத்திரை வரிசையே சொல்றோம் செவி தோல் கண் வாய் மூக்கு அஞ்சு தான் ஞானேந்திரியங்கள் செவி ஓசை அறியும் இல்லையா தோல் ஸ்பரிசத்தை அறியும் கண்ணு உருவத்தை அறியும் வாய் சுவையை அறியும் மூக்கு மனத்தை அறியும் சொன்னார் அது ஒவ்வொரு பூதத்தை பத்து கூட கொண்டு அறியும் சொன்னார் சரி இதில் இந்த ஐந்தையும் வென்றால் வீடு மேல அடையலாம் சொல்றாரு ஐந்தையும் வெல்வதற்கு என்ன இருக்கின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடலும் நமக்கு காட்டுது எல்லாம் அறிய வேண்டியதானே எப்படி புலன்களை காட்டுகின்ற இந்த பொடிகள் எல்லாம் நமக்கு பகையா இதற்கு நம்ம வெல்லணும் வெல்லணும்னா பகைவனே வெல்லணும் அது நம்ம கூட போட்டி போடுறவங்க போட்டியாளரை நம்ம வெல்லணும் இதுல என்ன போட்டி இருக்குது கண்ணு கண்ணு நமக்கு உருவத்தை காட்டுது காது நமக்கு ஓசையை காட்டுது இந்த ஐம்பொறிகளும் இல்லைன்னா நம்ம உலகத்தை அறிய முடியாது இல்லை இவற்றை வெள்ளனோ வீடு பேர் அடையணும்னு சொன்னா என்ன எப்படி சொல்றது சொல்லுங்க என்னவென்றால் இந்த ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் கொண்டு அந்த ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இவற்றையே அறிந்து இவற்றை அறிவது மட்டுமா அறிந்து அனுபவிக்கின்றோம் ஒரு ஓசை நமக்கு பிடித்த இனிய ஓசையாக இருந்தால் இல்லையா இன்பத்தை பெறுகின்றோம் அது மாதிரி சுவை சுவையாக இன்பத்தை பெறுகின்றோம் எதிர்பார்த்த சுவை கிடைக்கலைன்னா கோபப்படுறோம் எதிர்பார்த்த சுவை கிடைச்சிட்டா சந்தோஷப்படுறோம் அது மாதிரி தான் ஸ்பரிசம் அதே மாதிரி தான் மற்ற உருவம் மனம் எல்லாம் இல்லையா ஆகையினால் இந்த ஐம்புலங்களிடத்திலே நமக்கு ஆசை பெருகுவதற்கு அந்த ஐம்புலன்களை நமக்கு காட்டுகின்ற இந்த ஞானேந்திரியங்கள் துணை புரிகின்றன இந்த ஞானேந்திரியங்கள் ஒரு ஞானேந்திரியம் செவிங்கிற ஞானேந்திரியம் ஓசையை காட்டுது தோடுங்கிற ஞானேந்திரியம் ஸ்பரிசத்தை காட்டுது கண்ணுங்கிறது உருவத்தை காட்டுது இப்படி ஒவ்வொரு புலனை காட்டி அந்த புலன்கள் மேல் நமக்கு ஆசை உண்டாகின்றது புலன்கள் மேல் ஆசை இருக்கும் வரையில் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிதான் ஏன்னா எத்தனையோ ஆசைகள் நமக்கு இருக்கும் எல்லா ஆசையையும் இந்த பிறவியிலேயே கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு வினை இடம் தராது இல்லையா இந்த பிறவிக்கு என்ன வினைப்படனை அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்தபடிதான் நமக்கு கொடுப்பார் ஆனா நாம இந்த பிறவியில நிறைய பொருள் ஆசை வச்சுட்டோம் அப்போ ஆசை வைத்த பொருளையெல்லாம் அறிஞ்சு அனுபவிச்சதுக்கு அடுத்தடுத்து பிறவிகள் என்ன செய்வார் நமக்கு கொடுப்பார் ஆகவே இந்த காது மூலமா ஓசையில ஆசை வைப்பதும் கண்ணு மூலமா உருவத்து மேல ஆசை வைப்பதனாலையும் தோல் மூலமா ஸ்பரிசத்து மேல ஆசை வைப்பதனாலையும் வாய் மூலமா சுவையில ஆசை வைப்பதனாலையும் மூக்கு மூலமா மனத்துல ஆசை வைப்பதனாலையும் அந்த மனத்தை அனுபவிக்க வேண்டும் சுவையை அனுபவிக்க வேண்டும் ஸ்பரிசத்தை அனுபவிக்க வேண்டும் ஓசையை அனுபவிக்க வேண்டும் நமக்கு ஆசை நிறைய வரும்போது மேலும் மேலும் நமக்கு என்ன வந்து கொண்டிருக்கோம் அனுபவம் பண்ணிட்டு மேலும் வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும் அப்போ மேலும் மேலும் நமக்கு பிறவி தான் வரும் இல்லையா இப்போ வீடு நமக்கு கிடைப்பது வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்போ இந்த ஞானேந்திரியங்களின் வழியே செல்லாமல் இல்லையா இவற்றை தக்க வழியில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வீடு வேறு அறிவார் இந்த ஞானேந்திரியங்கள் கண்ணு என்ன ஏதாவது பல உருவத்தை நோக்கி இழுக்குது காது பல ஓசையை கேட்கணும் இருக்கிறது வாய் பலவற்றை சுவைக்கணும்னு இருக்குது அதனால இந்த ஞானேந்திரியங்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஞானேந்திரியங்களை பயன்படுத்தாம விட்டுட்டா ஒரு அறிவும் நமக்கு விளங்காது ஏன்னா உருவத்தை பார்த்து தான் ஆகணும் ஓசையை கேட்டுதான் ஆகணும் இல்லையா அப்ப எந்த உருவத்தை பார்த்தால் நமக்கு ஒரு முன்னேற்றம் ஆன்மீக பாதையில் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமோ எந்த மாதிரி செய்திகளை காது கொடுத்து கேட்டால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமோ ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வழியில் அந்த ஞானேந்திரியங்களை திருப்ப வேண்டும் ஞானேந்திரியங்கள் வந்து நமக்கு உலக ஆசையை ஏற்படுத்துகின்றனங்கிறதுக்காக வேண்டி ஞானேந்திரியங்களை விட்டுறவும் முடியாது மடைமாற்றம் செய்ய வேண்டும் உலக வழியிலே செல்லும் ஞானேந்திரியங்களை திருவந்த மாலையிலே சொன்னது போல கண்கால் பாண்மீன்களோ செவிகால் கேண்பின்களோ மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் என்று சொன்னது போல காலையில அருமையா பதிகங்கள்லாம் அங்கே இசைத்தது வாரம் இல்லையா வாயே வாழ்த்து தந்தாயின்னு சொல்லணும் அந்த வாய் அன்னையின்றிய வாய் ஞானேந்திரிய வாய் சுவை அறிவது இல்லையா ஆகவே அந்த விடுமுறை நாட்கள் எங்கெல்லாமா போகலாம் என்னெல்லாமா சாப்பிடலாம் ஆனால் அதையெல்லாம் எடுத்து இங்கே இருந்து நாம சரியான சிவபெருமானுடைய அருள் சிறப்பையெல்லாம் நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படி இந்த இந்திரியங்களை அருள் நெறியிலே மடை உலக நெறியிலே செல்லும் இந்திரியங்களை அருள் நெறியிலே மாற்றிவிட வேண்டும் மடைமாற்றம் செய்ய வேண்டும் அதுதான் இந்திரியங்களை வெல்லுதல் அப்படி வென்றவர்கள் வீடு வேறு அடைவார்கள் அப்ப கேட்பாங்களே ஏன் விதவிதமான சுவையை அனுபவித்து விட்டு போட்டு விதவிதமான நல்ல இனிமையா காட்சி தருகின்ற ஆடைகளை எல்லாம் அணிந்து அடுத்தவர்களுக்கு நாம் இனிமையா காட்சி தரலாம் இல்லையா அதெல்லாம் விதவிதமான ஆடைகளை அணுகலாம் அணிவதை விட்டுவிட்டு சுவை சுவையெல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு இந்த இந்திரியங்களை ஆன்மீக பாதையில திருப்பி வீடு வேறு அடையணும் இதை விடவா அந்த வீடு வேறு இன்பம்னா அந்த வீடு வேறு தான் உண்மையான இன்பம் அதற்கு தான் சொன்னார் வென்றார் சென்றார் இன்ப வீடு நம்ம இந்திரியங்கள் மூலமா தான் நமக்கு இன்பம் கிடைச்சு இருக்கிறோம் இல்லையா இந்த இந்திரியங்களில் இருந்து விலகுவதன் மூலம் தான் நமக்கு இன்பமே கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார் இந்திரியங்களின் போக்கில் போகாமல் அவற்றை நம்முடைய போக்கில் இல்லையா வைத்திருப்பதன் மூலம் தான் நமக்கு இன்பமான வீடு பேர் கிடைக்கும் அதனால்தான் வென்றார் சென்றால் இன்ப வீடினார் இவற்றை கொண்டு புலன்களை அனுபவிப்பது இன்பம் அல்ல இந்த இந்திரியங்களை வெல்வதன் மூலம் வீடு வேறு கிடைக்கிறது பாருங்க அந்த வீடு வேறு தான் உண்மையான இன்பம் என்றார் ஏன்னா நாம நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்திரியங்கள் மூலமா புலன்களை அனுபவிக்கணும் அதுதான் இன்பம் நினைச்சிட்டு அது இன்பம் அல்ல இந்திரியங்களை வென்று பெருமான் திருவடியை பெற்றார் அந்த திருவடி இருக்கு பாருங்க அதுதான் இன்பம் அதான் வென்றார் சென்றார் இன்ப வீடுன்னா முன்பே அடைமொழியெல்லாம் கொடுத்து ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார் நான் முதல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வோங்கிறனால அந்த அடைமொழியை விட்டுட்டு தான் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த இந்திரியங்கள் ஐந்தும் சத்தமாதி ஐம்புலன்களே அறியும் சொன்னார்களே சத்தம் முதலிய ஐந்து புலன்களே அறியும் சத்தம் பரிசம் உருவம் சுவை மனம்னு சொன்னேன் இல்லையா என்ன மாதிரி சத்தாதின்னு சொன்னார் அதை பார்த்தீங்களா ஞானேந்திரியங்கள் நன்றாக உழைத்தற்கு அந்த பாட்டில் தான் ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்றார் பதினோராவது திருப்பாடல் அந்த சத்தாதி சத்தாதினா என்ன சத்தம் முதலிய முதலிய எவை சத்தம் முதலியவற்றுக்கு என்ன பெயர் சத்தம் பரிதம் உருவம் சுவை மனம் இவற்றுக்கு என்ன பெயர் கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு அன்மாத்திரைகளுக்கு இதே பெயர் ஆனா ஞானேந்திரியங்களால் அறியப்படுகின்ற சத்தம் பரிசம் உருவம் போய் நடந்துக்கலாம் என்ன பெயர் புலன்கள் ஐப்பங்கள் அதாவது ஐம்பொறிகளால் அறியப்படுத்துவது புலன்கள் இங்க ஞானேந்திரியங்கள் அவருக்கு கேள் அந்த பாடல சொன்ன சத்தாதி என்பது புலன்கள் சத்தாதின்னு சொல்லும் போது என்ன அடிமொழி கொடுத்தாரு பாருங்க ஈனமாம் சத்தாகி ஈனம் என்பது என்ன இழுக்கு இழிந்தவை இழிவானது அதைத்தான் ஈனம் சொல்லுவாங்க ஈனம் என்றால் இழிவானது ஈனமாம் சத்தாதியை அறியும் ஞானேந்திரியங்கள் சத்தம் முதலிய ஐந்து குடங்களை அறியும் செவி தொடங்கி சொல்றாரு செவி தான் சத்தத்தை அறியும் அப்புறம் தோலுக்கு வந்திருக்கும் அது ஸ்பைசத்தை அறியும் அப்புறம் கண்ணு உருவத்தை அறியும் அப்புறம் வாய் சுவையை அறியும் மூக்கு மனத்தை அறியும் இந்த ஐந்து குலங்கள் இருக்கின்றனவே சத்தம் பரிசம் உருவம் சுவை மனம் இந்த ஐந்து குலங்களுமே இழிவானவை என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார் அவர் ஐந்து குலங்களை பற்றி சொல்லும் போதே இழிவான ஐந்து குலங்கள் சொல்லியிருக்கிறார் நான் முதல்ல சொல்லும் போது அந்த ஈனமாக பொருள் சொல்லல நல்ல விஷயத்தை மட்டும் தெரிவிப்போம் அப்படின்னு வந்தேன் இப்ப இந்த ஐந்து இந்திரியங்களையும் வென்றவர்களுக்கு தான் இன்பமான வீடு காத்திருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா அதனால இந்த கருத்தை சொல்லிட்டு இதை விளக்குவோம் அப்படின்னு வருகின்றேன் சத்தாதி ஐம்புலன்களை சொல்லும் போதே இழிவான சத்தாதின்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதான் ஞான நூலுடைய சிறப்பு அதுதான் நீதி நூல்கள் அறநூல்கள் இருக்கின்றன அறநூல்களாகிய நீதி நூல்களுக்கும் உண்மை விளக்கம் போன்ற ஞான நூல்களுக்கும் என்ன வேறுபாடு நீதி நூல்கள் ricamente.